الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنك لألا خلق عظيم وقال النبي صلى الله عليه وسلم تبسمك على وجه أخيك صدقة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபஅத் தாபியின்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புன்னகை சிதறல்கள் பெருமானார் எந்தெந்த இடங்களில் சிரித்திருக்கிறார்கள் பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு வழங்கிய நிறைய செல்வங்கள் உண்டு அதிலே மிகச் சிறந்த செல்வம் புன்னகை சிரிப்பு மட்டும் இல்லை என்ற நம்ம நிலைமை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தன் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தன்னிடத்தில் வருகிற வாடிக்கையாளர்களை பார்க்கிற பொழுது தன் பெற்றோர்களை பார்க்கிற பொழுது புன்னகை மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யாராவது வீட்டுக்கு வருவானா கணக்குள்ள ஏறுவாங்களா யோசிக்கிறோம் இதை போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே புன்னகை என்பதை மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கி இருக்கிறார் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் புன்னகையை மட்டும் வழங்கி இருந்தால் என்ன நடக்கும் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்குமே நாய்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கும் எல்லா நாய் ஒண்ணா சேர்ந்து பாய் நாங்க இருக்கிற மாதிரி கூட நீ இல்லையே என்று நாய்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிரிக்கிறார்கள் இந்த புன்னகை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் தபஸ்ஸுமுக அல வஜ்ஹி அஹீக சதகா உன் சகோதரனை பார்த்து புன்னகை பூப்பதும் தர்மமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்திற்கு இலக்கணம் கூறுகிறார்கள் இந்த நாயகத்தின் வரலாற்றிலே நாயக தோழர்களின் வரலாற்றிலே புன்னகை உணர்வு எப்படி இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காக ஏறத்தாழ ஒரு நூறு நிகழ்வுகளை எழுதுகிறார்கள் நாம நூறு நிகழ்வுகளை சொல்வதற்கான அவகாசம் இல்லை எவ்வளவு முடிகிறதோ அத்தனை நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் இடைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அலி அல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் வருகிறார்கள் தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள் இதை கேட்டு பெருமானார் ஆனந்தப்படுகிறார்கள் புன்னகை பூக்கிறார்கள் பெருமானார் சிரிக்கிறார்கள் அலிவலி அல்லா சொல்லுவார்கள் எனக்கு ஒரு வழக்கு வந்தது என்ன வழக்கு மூன்று பேர்கள் பயணம் செய்கிறார்கள் இடத்துல மூணு ரொட்டி இருக்கிறது இடத்துல அஞ்சு ரொட்டி இருக்கிறது இடத்துல உணவே இல்லை மூன்று பேர்களும் ஒன்றாக பயணம் செய்து ஒரு இடத்திலே அமர்ந்து சாப்பிட்டார்கள் எல்லாம் சரிசமமா சாப்பிட்டான் இந்த ரொட்டியே இல்லாத ஆளு எட்டு திருகத்தை கொடுத்தான் எட்டு திருகத்தை கொடுக்க அஞ்சு ரொட்டிக்காரன் ஐந்து திருகத்தை வைத்துக் கொண்டான் மூணு ரொட்டிக்காரனுக்கு மூணு திருகத்தை கொடுத்தான் நான் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தேன் அதனால அஞ்சு மூணு ரொட்டி நீ கொண்டு வந்தாய் அதனால உனக்கு மூன்று ஆனால் அந்த மூணு ரொட்டிக்காரன் சொன்னா சாப்பிட்டது எல்லாம் சரியா தானே சாப்பிட்டோம் அது என்ன அஞ்சு மூணு எல்லாம் அதனால சரிசமமாக நாலு நாலு வேண்டும் பிரச்சனை வழக்காக மாறி அழியும் கரமல்லாக அன்னவர்களிடத்தில் செல்கிறது அலி அல்லாஹு தஆலா அறிவின் கருவூலம் இந்த மூணு ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க உனக்கு மூணு கிடைச்சிருக்கிறதே அதிகம் பேசாம வச்சுக்கோ இல்லை இல்லை நியாயத்தை சொல்லுங்க நேர்மைக்குத்தான் முதலிடம் அலி அல்லாஹ் சொன்னார்கள் அப்படியானால் உனக்கு ஒன்று அவனுக்கு ஏழு என்றார்கள் என்ன கணக்கு இது அலி அல்லாஹ் சொன்னார்கள் உங்களுடைய எல்லாம் சரிசமமா தானே சாப்பிட்டீங்க ஆமா ஒவ்வொரு ரொட்டியையும் மூணு துண்டாக போடுங்கள் எட்டு ரொட்டி எத்தனை துண்டாச்சு எட்மூன் இருபத்தி நாலு துண்டு ஒவ்வொருவரும் எட்டு துண்டு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் எட்டு துண்டு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் மூணு ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னாங்க மூணு ரொட்டியில மூணு மூணா போட்ட மொத்தம் ஒன்பது துண்டு தான் வரும் நீ எட்டு துண்டு சாப்பிட்ட ஒரு துண்டை தான் அவனுக்கு கொடுத்திருக்கிற அஞ்சு ரொட்டிக்காரனை பார்த்து சொன்னார்கள் ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று துண்டாக போட்டால் ஐமூணு பதினஞ்சு எட்டு துண்டை இவர் சாப்பிட்டு விட்டு மீறி இருக்கிற ஏழு துண்டை அவருக்கு கொடுத்திருக்கிறார் இப்ப ஏழு கொடுத்தவருக்கு ஏழு ஒன்று கொடுத்தவருக்கு ஒன்று அதனால் இன்னைக்கு நாம் அறிவாளிகளை கண்டு முன்னோக்கிறோமா யோசிக்கிறோம் அறிவாளிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு போராமை தான் அதிகமாக இருக்கிறார் வரலாற்றில் இன்னொரு செய்தியும் உண்டு அம்ர் ஆஸ் ரடி தஆலா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கடுமையான குளிர்காலம் படை நடத்தும் தளபதி அம்ர் ஆஸ் பெரிய அறிவாளி சமாதானத்துக்கு முதல் முதலிலே அல் கட்டி சமாதானத்தை இந்த சமுதாயத்திற்கு நிலைநாட்டியவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் தஆலா தான் இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் தஆலா படை நடத்துகிறார்கள் யார் படை தளபதியோ அவர்தான் தொழுகை நடத்த வேண்டும் தொழுகை நடத்துறதுக்கு பொறுப்பாளி படை தளபதி காலையிலே குளிப்பு கடமையாகி விட்டது அம்ர் இப்னுல் குளிப்பு கடமையாயிருச்சு என்ன செய்வது தயம்பமும் கடமையாக்கப்படாத காலம் உடைய வசனமே வரல கடுமையான குளிர் தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள் புளிப்பு கடமையாகி விட்டது சுமுக தொழுகையும் கடமையாகி விட்டது என்ன செய்வது என்று கேட்க சில தோழர்கள் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது குளிச்சுதான் குளிராவது கிளிராவது அம்ரிபுல்லா சொன்னாங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்னை கொல்றதுக்காக முயற்சி செய்றீங்க நீங்க என்ன அரபு நாட்டு குளிர் சாதாரண குளிர் அல்ல அதனால நான் தொழுக வைக்க மாட்டேன் எனக்கு தொழுக போனாலும் பரவாயில்ல இன்னொருவர் தொழுகை நடத்துகிறார் இந்த விஷயம் பெருமானாரிடத்திலே செல்கிறது நாயகம் அழைத்து கேட்கிறார்கள் சுபுக தொழுகைக்கு ஏன் நீ தொழ வைக்கவில்லை என்று கேட்கிற பொழுது நாயகமே கொலை முயற்சி நடந்தது நாயகமே கொலை முயற்சி பெருமானார் யார் உம்மை கொலை செய்வதற்காக முயற்சித்தார்கள் இல்ல நாயகமே கடுமையான போர்ல இந்த ஆளு நல்ல தண்ணியை ஊத்தி குளிக்கணும் ஜன்னி வந்து சாகணும்னு எல்லாம் பத்வா கொடுக்குறாங்க நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசியதையும் அவர் பேசிய விதத்தையும் கேட்டு பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள் பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள் உன்னுடைய உயிரை பாதுகாப்பது உனக்கு கடமை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் இதற்கு பிறகுதான் தயம்மத்தினுடைய வசனம் இறங்கியதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணல் பெருமானார் தன் தோழர்களோடு சகஜமாக வாழ்ந்த வாழ்க்கை எங்கே நாம் வாழுகிற வாழ்க்கை எங்கே வயசு அதிகமாக அதிகமாக நம் சமுதாயத்தில் புன்னகை குறைந்து விடுகிறது அந்த வாலிபர்களிடத்தில் இருக்கிற புன்னகை இந்த சிறுவர்களிடத்தில் இருக்கிற புன்னகை வயசு அதிகமாக அதிகமாக இருக்கா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல எல்லாம் அரை இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே வர்றான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் யதார்த்தமான புன்னகை சிறு சிறுவர்களுக்கு நடக்கும் டாக்டர்கிட்ட போனான ஒருத்தன் ஒரு மாணவன் வயிறு வலிக்கிறது டாக்டர் கடுமையான வழி டாக்டர் சொன்னாரு இனிமேல் லைட்டான பொருள்களை சாப்பிட்டுக்கோ என்று மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கிறாரு சரின்ட்டு போனா அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப வலிக்குது டாக்டர்னா என்னடா சாப்பிட்ட லைட்டா ஆறு போண்டா சாப்பிட்டேன் நானா லைட்டா ஆறு போண்டா போண்டா லைட்டுன்னு யாரா அவனுக்கு சொன்னது இது யார் சொல்லணும் போண்டா லைட்டுன்னு தண்ணியில எண்ணெய் ஊத்துனா எது மிதக்கும்னு கேட்டான் டாக்டர்கிட்ட தண்ணியில எண்ணெய் ஊத்துனா எது மிதக்கும் என்னதான் மிதக்கும் எண்ணெயில போண்டா மிதக்குது அப்ப யோசிச்சுக்கங்க டாக்டர் லைட்டிலும் லைட் போண்டா அன்பிற்குரியவர்களே இந்த புன்னகை உணர்வு யதார்த்தத்தில் உருவான உணர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே தோழர்கள் அமர்ந்து பேசுகிற பொழுது அலைஹி வஸல்லம் ஆமிர் ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க செல்கிறார்கள் ஆமிருக்கு வயசு 85க்கு மேல தாண்டி நிற்கிறது கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆமிர் அல்லாஹ் இடத்திலே பக்கத்திலே அமர்கிறார்கள் பத்ர் போர்க்களத்திற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது பத்ர் போர்க்களத்திற்கான தயாரிப்பு ஒரு பக்கம் நடக்கிறது 90 வயது குடுகுடு கிழவன் அலி அல்லாவை நோய் விசாரிப்பதற்கு பெருமானார் செல்கிறார்கள் போய் விசாரிக்கிறார்கள் பெருமானார் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் தவக்கல் துவலல் ஐயல்லதி லாயமூத் என்பதை ஓதிக்கொண்டே இருங்கள் தவக்கல் துவலல் ஐயல்லதி லாயமூத் என்பதை ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கலாம் என்று சொன்ன உடனே அந்த ஆமிர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்களாம் அப்ப பதிர் போர்க்களத்துக்கு நானும் கலந்துக்கலாம்ல அவர் வயசு குடுகுடு கிழவன் தடி வைத்து நடக்க முடியாத கிழவன் படுத்து கிடக்கிற கிழவன் சொல்கிறார் அப்ப நாயகமே இந்த துவாவை நான் ஓத ஆரம்பிச்சறேன் அதனால பதில் போர்க்களத்துக்கு நான் வந்துடலாம்ல பெருமானார் இவரினுடைய இந்த உற்சாக வார்த்தையை கேட்டு பெருமானார் ஆனந்தம் அடைந்தார்கள் வரலாறு சொல்கிறது புன்னகை பூக்கிறார்கள் குடுகுடு கிழவன் கூட பதிலுக்கு வர்றேன் சொல்றாரு நடக்க முடியாத கிழவன் கூட வருகிறேன் என்று சொல்கிறார் என்று பெருமானார் புன்னகை பூக்கிறார்கள் நம்ம ஐயாதத்துல் மர் நோயாளிகளை நம்ம விசாரிக்கிற முறை எப்படி தெரியுமா நம்ம ஹக்கானி ரொம்ப அழகாக எழுதுவார்கள் இந்த காது கேட்காத ஒரு ஆள் விசாரிக்க போனானா நோய் விசாரிக்க அவனுக்கே காது கேட்காது அதனால ஒரு முடிவு பண்ணிட்டான் போவோம் நோயாளிகிட்ட போவோம் எப்படி இருக்கேன்னு கேட்போம் அவன் என்ன சொன்னாலும் தெரியல சொல்லிடலாம் எந்த டாக்டர்கிட்ட பாக்குற நல்லா பாருன்னு சொல்லிடலாம் என்ன மருந்து சாப்பிடுற நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு செலாமலைக்கு சொல்லிட்டு வந்துடலாம் ஏன்னா இவனுக்கு தான் எதுவுமே விளங்காரு காது கேட்காதவன் ராத்திரி மூணு மணி மதியம் மூணு மணி நல்ல நோயாளி தூங்கிட்டு இருக்கார் மூணு மணிக்கு நம்ம நோயாளி போனாரு இந்த காது ஒரு நோய் விசாரிக்க நோயாளி நல்லா தூங்கிட்டு இருக்கான் கதவை தட்டினா டம்மு டம்முன்னு தூக்கத்துல எழுந்து வந்து அப்பதான் ஹார்ட் பேஷன் பாவம் தூக்கத்துல எழுந்து வந்து கதவை திறந்த உடனே அலைக்கும்னா என்ன காது கேட்காதவன் மெதுவா பேச மாட்டான் கொஞ்சம் சவுண்டா தான் பேசுவார் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவர் அப்படியே ஆடி போய் பெட்ல போய் தள்ளாடி உட்கார்றார் எப்படி இருக்கீங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கையா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா ரொம்ப நல்லதுன்னாரு என்ன மருந்து சாப்பிடுறீங்க விஷத்தை குடிச்சிட்டு இருக்கிறேன் விஷத்தை சாப்பிட்டு இருக்கேன் நல்ல மருந்தா ஒரிஜினலா பார்த்து சாப்பிடுங்க நிறைய டூப்ளிகேட் இங்க நடமாடுது அதனால ஒரிஜினலா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க இஸ்ராயேல்ட்ட பாக்குறேன் மலக்குல் மௌத்துட்ட மூதேவி இந்த நேரத்துல வந்திருக்க பாரு இந்த ஊர்ல நல்ல டாக்டர் அவர்தான் அடிக்கடி டாக்டர் மாத்தாதீங்க அன்பிற்குரியவர்களே இதே நிலைதான் இன்றைக்கு நம் சமுதாயத்தின் நிலை சமுதாயம் நோய் பிடித்திருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் அதை ஏற்பவர்கள் யார் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம் செவிட நோய் விசாரிக்க போன மாதிரி தான் நம்ம சமுதாயம் இன்றைக்கு அடுத்த சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறதே தவிர அந்த சமுதாயத்திலிருந்து படிப்பினை பெறவில்லை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வரலாற்றில் ஒரு செய்தி ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஒரு வசனம் இறங்குகிறது அல்லாஹ் படைப்பினங்களை பற்றி சொல்லித் தருகிற வசனம் வகலக்கனல் இன்சான மின் சுலாலா களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம் அந்த மனிதனை நாம் உருவாக்கினோம் நல்ல வரிசையா சொல்றான் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதே ஜைத் இப்னு ஹாரிஸா রাদিয়াল্লাহு தஆலா தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன் என்றார்கள் என்ன அழகான வசனம் தபாரக்கல்லா அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டார் அஹ்சனுல் காலிகீன் என்று பூமி சாட்சி சொல்லும் அடுத்து அந்த காலம் சாட்சி சொல்லுமாம் ஆனா யோமுன் ஜதீத் அதாமா தஅமல் சஹீத் அந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே போய் சாட்சி சொல்லும் நாவு சாட்சி சொல்லும் தஷஹது அலைக்கும் அல்சினதா நாவுகள் சாட்சி சொல்லும் நீ இன்னென்னதான பேசின இன்னென்னதான செஞ்ச அல்லாஹ் வாயின் எல்லா உறுப்புகளுக்கும் நாவுக்கு முத்திரையிடுவான் தஷாத அலைகும் அர்ஜுனுகும் அவனுடைய கால்கள் கைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் இதுக்கெல்லாம் மேல கிராமன் காத்தி வீண யல மூன மாத்தஃபலூன் ரெண்டு மலக்குகள் அல்ல வச்சிருப்பான் எல்லாம் சாட்சி சொல்லுவார்கள் மலக்குகள் கிராமன் காத்தி காத்திமீன் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க அதோடு நிறுத்தவில்லை தீதான் தீவான் என்று சொல்லுகிற இந்த எழுத்து ஓலை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் போட்டிருக்கானே அந்த ஃபைல் பேசுமாம் என்திக்கு அலல் அனில் ஹக் என்திக்கு அனில் ஹக் அது உண்மையை எடுத்து சொல்லும் எல்லாம் சொல்லி அல்லாஹ் அவ்வளவு சாட்சியம் காட்டினதுக்கு பின்னாடி அல்லாவை பார்த்து சொல்லுவானா இது எல்லாம் ஓ ஆள் தானே இது எல்லாம் ஓ ஆள் தானே உனக்கு மாத்தமா சொல்லுவாங்களா ஏன் ஆள் இப்ளீஸை கூப்பிடு என் ஆள் இப்லீஸ கூப்பிடு அவன் எனக்கு அழகா சாட்சி சொல்லுவான் பாருன்னு அல்லாஹ்விடத்திலே வாதம் பண்ணுவான் இவன் பண்ணுகிற வாதத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புன்னகை பூப்பான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அதனால அந்த ஆளா நாம இருந்தறலாம்னு முடிவு பண்ணிட வேண்டாம் ذلك من فضل الله அது அல்லாஹ்வினுடைய அருள் பெருமானார் இதை சொல்லிவிட்டு சிரித்தார்கள் பெருமானார் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது சொன்னார்கள் இரண்டு பேர்களை அல்லாஹ் அழைத்து வருவான் நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்படும் நீ நரகவாசி என்று சொன்னவுடன் ஒரு ஆள் நரகத்துக்கு வேகமா ஓடுவானா நீ நரகத்திற்கு செல் என்று சொன்னதுதான் தாமிரம் பாப்பா அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான் ஏண்டா ஏண்டா இவ்வளவு வேகமா ஓடுற தப்பே உலகத்துல தான் நீ சொன்னதை கேட்கல இங்கேயாவது கேட்கலான்னு தான் ஓடுறேன் இங்கேயாவது கேட்டு நரகத்திலேயாவது உன் பேச்சை கேட்டு விழுகலான் என் அடியான் இவ்வளவு என் மீது பாசம் வைத்திருக்கிறான் போடா சொர்க்கத்துக்கு போ இன்னொருவன் இரண்டாவது ஆளு நீ நரகத்துக்கு போடா போகும்போது ஒரு எட்டுக்கு ஒரு அல்லாஹ் திரும்பி பார்ப்பானாம் திருப்பி அடுத்து எட்டு திரும்பி பார்ப்பான் அடுத்து எட்டு திரும்பி பார்ப்பான் ஏண்டா எட்டுக்கு எட்டு திரும்பி பார்க்கிறாய் ரபுல் ஆலமீன் நீ அருகமுர் ஒரு எட்டுலயாவது உனக்கு இறக்க வந்துடாதான்னு பார்த்துக்கிட்டே போறேன் உலகத்தில் வாழுகிற பொழுது நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து மன்னித்து பழக்கப்பட்ட ரப்பே இங்கு மட்டும் நீ என்ன மன்னிக்காமலா இருக்க போகிறாய் அங்க ஐஸ் வச்சிருவான் அல்லாவ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான் சரி சரி நீயும் போட நீயும் போ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்புவான் பெருமானார் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு புன்னகை பூர்க்கிறார்கள் சிரிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது பெருமானார் இன்னொரு ஹதீஸையும் பேசுவார்கள் கடைசி கடைசியாக சொர்க்கம் செல்பவன் யார் என்பதை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு குற்றமா சொல்லுவானாம் டேய் நீ அன்னைக்கு போய் சொன்ன ஆமா ஆமா நீ அன்னைக்கு கோல் சொன்ன ஆமா ஆமா நீ அன்னைக்கு அதை செஞ்ச ஆமா ஆமா எல்லாத்துக்கும் ஆமா என்னடா ஒண்ணுக்கு கூட இல்லைன்னே சொல்ற இல்லைன்னே சொல்றது இல்லையா எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னே சொல்லிட்டு இருக்கிறியே ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்ன நீ எடுத்து காட்டிய பாவமே ரொம்ப கம்மியா எனக்கு தெரியுது ரப்பே நான் செய்த பாவத்திற்கு நீ காட்டிய பாவங்கள் அத்தனையும் குறைவாக தெரிகிறது என்ன கொஞ்சம் நான் செஞ்சதெல்லாம் சொல்லட்டுமா அப்படிமா அல்லாட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் அதனால் இவன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறானோ அது முழுவதையும் நீங்கள் நன்மையாக மாற்றி விடுங்கள் என்பானாம் அல்லாஹ் எத்தனை கோடி பாவம் செய்தானோ அத்தனை கோடி நன்மையாக நீங்கள் மாற்றிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சிரிப்பான் அவனை பார்த்து என்று சொல்லி பெருமானாரும் சிரிக்கிறார்கள் ஹத்தா பதக் நவாஜிது பெருமானாரின் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்களாம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இன்னொரு அதிசயம் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் மிஸ்காத்து போன்ற நூட்களில் அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது நரகத்துல தூக்கி போட்டுருவான் நரகத்துல இருப்பான் யா அண்ணான் யா மன்னான் யா அண்ணான் யா மன்னான் என்று அல்லாஹ்விடத்துல ரெண்டாயிரம் வருஷம் அழுவானா அல்லாஹ் என்னடா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறீ ரப்பே என்னடா என்று அடியானே என்ன யாரில் இந்த நரக வேதனை தாங்க முடியல கொஞ்சம் மேல தூக்கி வச்சிரு வேற எதையும் கேட்கவே மாட்டேன் நரகத்துக்கு மேல தூக்கி வச்சிரு போதும் கேட்க மாட்டீங்க நிச்சயமாக கேட்க மாட்டேன் ரப்பே மேல தூக்கி வச்சிருவான் அல்லாவினுடைய தன்மையை புரிந்து கொண்டான் அல்லாஹ் எதை சொன்னான் இறக்கப்படுவான் என்று தெரிந்து கொண்டான் மீண்டும் அழைப்பான் யா அண்ணான் யா மன்னான் யா அண்ணான் யா என்னடா கூப்பிடவே மாட்டேன் சொன்னா திரும்ப திரும்ப கூப்பிடுறியே என்னடா யா அல்லாஹ் இதுல இருந்து வர்ற காத்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு நரகத்திலே கிடந்தவன் சொல்றது இதுல இருந்து வர்ற காத்து எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு அதனால நான் சொர்க்கத்தை ஒண்ணும் கேட்கல ரப்பே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து நிழல்ல நான் நின்னுக்கவா என்று கேட்பான் வேற எதையும் கேட்க மாட்டீங்க நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமா நான் எதையுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ் கொண்டு போய் அங்க நிறுத்திடுவான் அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு ஆரம்பிப்பான் யா அண்ணான் யா மன்னான் யா அண்ணான் யா மன்னான் என்னடா கூப்பிடவே மாட்டேன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறாயே என்னடா அப்பா என்று கேட்கிற பொழுது அல்லா என் கண்ணுக்கு நேரா சொர்க்கம் தெரியுது சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் நான் போகல உள்ள போகல வெளியே நின்னு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன் ரப்பே நீ தான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க இதுக்கு மேல நான் எதையுமே கேட்க மாட்டேன்டா நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எதையுமே எதையும் கேட்க மாட்டேன் அல்ல கொண்டு போய் சொர்க்கத்துக்கு வெளியே நிறுத்திடுவான் நிறுத்தின உன்ன யா ஹண்ணா யா மன்னா யா அண்ணா ஏன் மண்ணா என்னடா எதையுமே கேட்க மாட்டேன் இவ்வளவு சத்தியம் பண்ணியே மீண்டும் மீண்டும் அழைக்கிறாயே யாழ்லா கேட்டு பக்கத்துல நிக்கிறேன் கதவை திறந்து ஒரு உத உதைச்சா உள்ள போய் விழுந்துருவேன் ஒரே ஒரு உத அல்லாஹ் கதவை திறந்து உள்ளே செல் என்பான் சென்றதற்கு பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் போங்க இங்கேயே எங்களை பாடா படுத்துறீங்க நீ அங்கேயுமா ஆனா வேணாம் ஆசிரியர் சொன்னா சேர்றாப்பா உங்களுக்காக நான் வேண்டாம் நரகத்துக்கு போறேன் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கடா நான் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் நரகத்துக்கு போக வேணாம் நான் போயிடுறேன் ரெண்டு மாணவன் மட்டும் சொன்னானா அப்ப நாங்களும் உங்க கூட நரகத்துக்கு வந்துடுறோம் சார் எல்லாரும் நான் இவன் மட்டும் நாங்க மட்டும் பரவாயில்லையே நமக்கு ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிறானே எதற்கப்பா என்று கேட்கிற பொழுது அல்ல உங்களை கொப்பரையில எப்படி வறுக்கிறான்னு பாக்குறதுக்கு தான் சார் எப்படி வறுக்கிறான்னு பார்க்கணும் இப்ப நரகங்கள் கூட கேலி கூத்தாகிவிட்ட காலம் இந்த காலம் இன்னும் அவன் பேசுவான் அல்ல நான் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா சொர்க்கம்லாம் கிடையாது நரகம் தான் முடிவு பண்ணி நரகத்துக்கு பக்கத்துல ஒரு உத உதப்பான் நரகத்தை தாண்டி விழுந்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்று பேசுகிற நன்மக்களும் நம் சமுதாயத்தில் உண்டு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் நரகத்தை பயமுறுத்திய பெருமானார் பெருமானார் அல்லாஹ் எப்படி இரக்கத்தோடு நடக்கிறான் என்பதை சொல்லி புன்னகை பூக்கிறார்கள் வரலாற்றிலே இன்னொரு செய்தி குடும்ப ரீதியாக பெருமானார் எவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள் நபக்கா ரசூல் தன்னுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் வருடாந்திர ஊதியம் கொடுக்கிற பழக்கம் உண்டு எல்லாம் மனைவிமார்கள் சொன்னாங்க நாயகமே நீங்க கொடுக்கிற காசு எங்களுக்கு பத்தறது இல்ல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசம் அந்த இடத்துல பேசாமல் போய் ஈலா இருக்கிறார் நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று தனியாக போய் வீட்டுக்கு மேலே மாடின்னு சொல்றோம்ல அங்க ஒரு மாடி மாதிரி மஷ்ரபா என்று சொல்லுவார்கள் அரபியிலே அங்க போய் பெருமானார் தனியாக இருக்கிறார்கள் அபூபக்கர் எல்லாம் வந்து அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது உமர் எல்லாம் அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது வாழ்நாளில் எப்பொழுதுமே அனுமதி கிடைக்கிற அபூபக்கருக்கும் எப்பொழுதுமே அனுமதி கிடைக்கிற உமருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும் சகாபாக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த மனைவிமார்கள்லாம் காசு அதிகமா கேட்டதுனால ரசூல்ல கடுமையான கோபத்துல யாரு கூடயும் பேசுறது இல்ல பெருமானா சொல்லலாம் அலைஹி செல்லம் உமர் அலி அல்லாஹு நாயகத்தினுடைய எல்லா நேக்கு போக்குகளையும் தெரிந்து கொண்டவர்கள் உமர் அலி அல்லாஹு நேரா போனாங்க ஹப்சா நாயகிட்ட போனாங்க ஒரு சிலர் சொல்லி விட்டார்கள் ஹப்சாவை பெருமானார் தலாக்கே விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நேரா போனாங்க அம்மா ஹப்சா நடந்தது என்ன காசு கூட கேட்டோம் வாப்பா பெருமானார் கோச்சுட்டு போயிட்டாங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்க போறோம் நாங்க என்று அப்சா நாயகி சொல்ல நேர அம்மா என் நாடகத்திற்கு நீ ஒத்துக்கொள் அம்மா என்று சொல்லிவிட்டு பெருமானார் செலல்லா அலைஹி செல்ல கோபத்தோடு இருக்கிறார்கள் மீண்டும் அனுமதி கேட்கிறார்கள் மீண்டும் அனுமதி கேட்கிறார்கள் மூன்றாவது முறை உமர் அபுபக்கர் அலி அல்லாவுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது நேர பெருமானார்ட்ட போன உடனே பேசவே இல்லை அப்சா நாயகி குரவளைய புடிச்சுட்டே போனாங்க நாயகமே அனுமதி கொடுங்க என் மகள் என்று பார்க்க மாட்டேன் கழுத்தை திருகி கழுத்தை திருகி தூக்கி எறிஞ்சிறேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் வேணாம் இது என் குடும்ப பிரச்சனை மாப்பா என் குடும்ப பிரச்சனை பேசாம விட்டு பேசாம விட்டு என்று பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் உமர் நடந்து கொண்டு நடைமுறையை பார்த்து பெருமானார் புன்னகை பூத்தார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது நடைமுறையை வைத்து பெருமானார் குடும்பத்திற்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பெருமானாரிடத்திலே சிலர்கள் வந்து கேட்ட முறைகள் வித்தியாசமான ஒருவர் வருவார் ரொம்ப ஏன பெருமானாரை பார்த்து சொல்வார் யா இப்ன தபீஹத்தை ரெண்டு முறை அறுக்கப்பட்டவரின் மகனே ரெண்டு முறை அறுக்கப்பட்டவரின் மகனே நான் தேவையோடு இருக்கிறேன் கொடுத்து விடு பெருமானார்ட்ட இந்த வார்த்தையை சொன்னா எப்பயுமே கலகல என்று சிரிப்பார்களாம் ரெண்டு முறை அறுக்கப்பட்டவர் ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டவர் இரண்டாவதாக அப்துல்லா அறுக்கப்பட்டவர் அப்துல்லாவுக்கு பகரமா நூறு ஒட்டகைகளை கொடுத்து அப்துல்லாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது அதனால பெருமானாருக்கு பேரு இப்னு தபீகத்தை இரண்டு முறை அறுக்கப்பட்டவரின் மகனே ஏதாவது நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் நிற்க வைத்துக் கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே நிற்க வைத்துக் கொண்டு அல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பான் பூமி அவனிடத்தில் இருக்கும் வானம் அவனிடத்தில் இருக்கும் சூரியன் சந்திரன் எல்லாம் அவனிடத்தில் இருக்கும் எல்லாம் அடிமைகளாக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாமல் பதறி போயிருக்கிற அந்த வேளையிலே லிமனில் முல்குல்யோம் இந்த ஆட்சி யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான் இந்த ஆட்சி யாருக்கு சொந்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதல் முதலிலே நான் தான் சொல்லுவேன் ரப்பே எல்லாம் உனக்கு தான் சொந்தம் இந்த வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் வரலாறு சொல்கிறது இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் அழகான ஒரு பாடம் சொன்னார்கள் ஒருவர் வாகனத்திலே செல்லுகிற பொழுது அந்த வாகன துவா ஓதுறாரா இல்லையா சுபஹானல்லதி سخر لنا هذا وما كنا له مقرنين إنا إلى ربنا لمنقلبون سبحان الله الحمد لله الله أكبر பெருமானார் வாகனத்துல ஏறிட்டு இத ஓதிக்கொண்டே சிரித்தார்கள் சகாபாக்கள் கேட்கிறாங்க நாயகமே இதை ஓதிவிட்டு சிரிக்கிறீர்களே என்ன காரணம் அல்லாஹ் சிரிச்சா அதனால நான் சிரிக்கிறேன் அல்லாஹ் எதற்கு சிரித்தான் நாயகமே இந்த அடியான் வாகனத்தை நம்பாம என்ன நம்பி என்ன அழிச்சு வைக்கிறான் அதனால நான் சிரிக்கிறேன் அல்லாஹ் சொன்னான் மரணத்தை நம்பாம அது எங்கேயாவது போய் மோதிரலாம் இடிச்சிடலாம் உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் இறைவன் ஒருவன் தான் என்று தெரிந்து கொண்டு இவன் என்னை ஐஸ் வைக்கிறான் சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்னென்னவோ பேசுறான் இவன் என்ன ஐஸ் வைக்கிறான் அதனால நான் சிரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அதை பார்த்து பெருமானார் சிரிக்கிறார்கள் நம்ம இதை ஓதுனா அல்லாஹ் நம்மை பார்த்து சிரிக்கிறான் ஒரு சகாபி கேட்டாரு நாயகமே அல்லாஹ் உங்களை மட்டும் தான் பார்த்து சிரிப்பானா இல்ல குள்ளி நாம்மா எல்லா மக்களும் ஓதும் போது அல்லாஹ் சிரிப்பானா உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சிரிப்பானா அல்லது எல்லோருக்குமா லிக்குல்லின் அத்தனை பேர்களும் துஆ ஓதுகிற பொழுது வாகனத்தில் ஏறி துஆ ஓதுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை ஐஸ்வரிக்கிறானே என்று அவனை பார்த்து சிரிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற துஆவை எத்தனை பேர்கள் வாகனத்தில் ஏறுகிற பொழுது ஓதி இருக்கிறோம் அந்த துஆவை மனனம் செய்யாத எத்தனையோ பேர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் உமரே ஃபாரூக் அலி தஆலா ஒரு வரலாறு சொல்லுவார்கள் மெம்பரிலே ஏறிக்கொண்டு கேட்கிறார்கள் சபாத்தி இப்னு காரிப் இருக்கிறாரா ஹஜ்ஜினுடைய நேரம் இல்லை அடுத்த ஆண்டு கேட்கிறார்கள் சபாத்தி இப்னு காரிப் இந்த சமூகத்தில் இருக்கிறாரா இல்லை மூன்றாவது வருஷம் சபாத்தி இப்னு காரிப் இந்த சமூகத்தில் இருக்கிறாரா சவாதிமனு காரிமே வந்துட்டாரு ஆம் நான் தான் சவாதிபுன் காரிப் நீங்க இஸ்லாமான வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க நீங்க இஸ்லாமான வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க சவாத்திபுல் காலிப் சொல்லுவார் நான் காட்டு பகுதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது இப்னு காலிப் என்ற ஜின் என்னிடத்திலே சொன்னது பெருமானாரை பற்றி கவிதைகளை பாடியது புகழ்ந்து பேசியது நீ பெருமானாரை பார் என்று சொன்னது அந்த ஜின் சொல்லித்தான் நான் பெருமானாரை பார்க்க வந்தேன் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏதுன்னு எதுக்குமே கேட்கல என்ன பார்த்து சிரிச்சாங்க பெருமானார் அந்த சவாதிபுன் காரிப் என்றார்கள் நீதானே சவாதிபுன் காரிப் என்றார்கள் இதுவரை பெருமானாரை நான் பார்த்ததில்லை என்னை பெருமானார் பார்த்ததில்லை நீதானே சவாதிபுன் காரிப் அந்த ஜின் சொன்ன கவிதையை நான் சொல்லட்டுமா என்றார்கள் பெருமானார் என்னைக்கோ அந்த ஜின்னு எங்கேயோ சொன்னது அது சொல்லிக் கொடுத்ததை நான் சொல்லட்டுமா என்று அந்த கவிதை முழுவதையும் பெருமானார் சிரித்துக் கொண்டே பாடினார்கள் சிரித்துக் கொண்டே பாடினார்கள் ஆனால் சவாதின் கண்கள் மட்டும் கண்ணீரை கசிந்து கொண்டே இருந்தது எங்கோ நடந்ததை இங்கு சொல்வதாக இருந்தால் ஒரு நபியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது என்று பெருமானாரை கட்டிப்பிடித்து அஷர் அல்லா இலக இல்லல்லா வஅன்னக்க ரசூலுல்லா என்று நான் ஈமான் கொண்டேன் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹுவின் சமூகத்தில் அவர் எடுத்துரைக்கிறார் என்றால் என்றால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி நினைத்து வந்ததை சொல்லுகிற பொழுது புன்னகையோடு சொல்லி இருக்கிறார்கள் ஹுரைஸ் இந்த இளைஞர்களுக்கு நிறைய பெருமானார் பாடம் சொல்வார்கள் பெருமானார் இளைஞர்களை திருத்திய விதமே கொஞ்சம் வித்தியாசமானது அவங்க பாதையில போய் இழுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனவன செய்யாத அதை செய்யாதன்னா அப்படிதான் செய்ய வேண்டுமா இந்த இளைய முறுக்கு பெருமானார் என்ன அழகாக நடந்தார்கள் என்பதற்கு ஹுரைஸ் சான்று ஹுனைன் போர்க்களம் பதினெட்டு வயசு இளைஞன் ஹுரைஸ் இந்த பதினெட்டு வயசு இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி மீசை முறுக்குவான் கண்ணாடியை போய் பார்ப்பான் அப்படி தலையை செய்வான் அதுக்கப்புறம் கண்ணாடியை போய் பார்ப்பான் அந்த வயசு வயசு முறுக்கள் உனை போர்க்களத்திலிருந்து வீடு திரும்ப போகிறார்கள் நாளைக்கு எல்லாம் புறப்படணும் போர்க்களத்தினுடைய கடைசியிலே பெண்கள் பகுதி போருக்கு வந்தவர்களில் காயமுற்றவர்களுக்கு மருந்து போடுவது தண்ணீர் கொண்டு வருவது இந்த வேலைகளை என்ன பெண்கள் செய்வாங்க கடைசி பகுதி பக்கத்தில் ஹுனைன் அலி அல்லாவினுடைய கூடாரம் இருக்கிறது ஹுனைன் அலி அல்லா வெளியே வந்த உடனே ரெண்டு பொம்பளைய ஹுனைன் அலி அல்லாவை பார்க்கிற மாதிரி இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க பொதுவாகவே இந்த பதினெட்டு வயசு இளைஞர்கள் நினைப்பான் அந்த தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தன்னை தான் பார்க்குதுன்னு அத மாதிரி யாரோ பார்க்கிறார்கள் என்று கொண்டு வீட்டுக்குள்ள உள்ள போய் டென்ட்ல போய் நல்ல ஆடைகளை போட்டுட்டு நல்ல சீமி ஒரு மாதிரியா வந்து பாறையில உட்கார்ந்துகிட்டார் பாறையில உட்கார்ந்துட்டாரு நம்மளை எல்லா பொம்பளைகளும் பார்ப்பாங்க அப்படி அட்ராக்ஷனா இருக்கணும் பாறையில வந்து உட்கார்றாரு பெருமானார் அந்த வழியாக வருகிறார்கள் நாயகத்தை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு அவருக்கு ஒண்ணு விளங்கல குறைஷ் என்ன பானையில் உட்கார்ந்து இருக்கிற வீடு குடிச்சிட்டு இருப்பா மகன் வாப்பா அந்த பக்கத்து வந்த உடனே கீழே தூக்கி போட்டு எதையாவது பேசுவான் அது மாதிரி உரைசர் அலி எல்லாம் சொன்னாங்க நாயகமே என் ஒட்டக காணாம போயிருச்சு அதை தேடிட்டு இருக்கேன்னாரு உரைஸ் பாறையிலே உட்கார்ந்து கொண்டு ஒட்டகத்தை தேடிய முதல் மனிதன் அரபுலகத்திலேயே நீதானப்பா பாறையில உட்கார்ந்துகிட்டு ஒட்டகத்தை தேடுற பெருமானார் விடுவார்களா தொழுக முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா குரைஷ் அந்த ஒட்டகம் என்ன ஆனது என்ன பதில் சொல்றது நாயகத்துல போய் சொல்ல முடியாது பயண கூட்டம் புறப்படுகிறது எல்லோரும் ஒட்டகையிலே செல்லுகிறார்கள் குரைஷும் பின்னாடி ஒட்டகையில வர்றாரு இழுத்து இழுத்து பிடிக்கிறார் நாயகத்துக்கு முன்னாடி போனா சலாம் சொல்லிடுவாங்க என்ன செய்யறது ஒட்டகத்தை வேகமா இழுக்கிறாரு பெருமானார் தூரத்தில் இருந்தே பார்த்து விட்டு கை காட்டுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா குரைஷ் அந்த ஒட்டகம் என்ன ஆனது காணாமல் போய்விட்டது என்று சொன்னாயே என்ன ஆனது ஒண்ணும் பேசல பேசாம இருந்தாச்சு மதினமா நகரத்திற்கு செல்லுகிறார்கள் குறைஷ் நினைச்சாங்க வாலிபர் இல்லையா பெருமானார் கூட போய் நின்னு தொழுதா அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டான் இந்த வாலிபன் நாயகமே அப்படி இல்ல இல்ல நாயகமே சொல்லிடலாம் இறங்கி வரமாட்டான் வாலிபன் அதற்கும் குறைசு தான் சான்று பெருமானார் கூட தொழுதா ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் சொன்ன உடனே குறைசும்பாங்க அதனால நாயகத்து கூட தொழுக வேணாம் அன்றைய காலத்திலே மதீனாவிலே எட்டு பள்ளிவாசல் இருந்தது அங்க போய் தொழுகலான்னு கிளம்பிட்டார் அங்கே தொழுது கொண்டிருக்கிறார் ஆனாலும் உள்மனம் அரிக்கிறது மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 50000 மடங்கு நன்மை இருக்கிறது பரல தொழுதாலும் நன்மை சுண்ணத்து தொழுதாலும் நன்மை நஃபில் தொழுதாலும் 50000 மடங்கு நன்மை பரலு தானே பெருமானார் இடத்துல தொழுதா பெருமானார் செல்லல்லா அலைஹி சலாம் சொல்லுவாங்க அதனால நாயகம் வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம போய் சுண்ணத்து நஃபிலு எல்லாம் தொழுதுட்டு வரலாம் என்று நேரா பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீரை கட்டினாரு பெருமானார் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து விட்டார்கள் உரைசர் அலி எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாச்சு பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு வேலை செஞ்ச மாதிரி அவருக்கு வேலை செய்யுது பெரிய பெரிய சூறாவா ஓதலாம் பெருமானார் எந்திரிச்சு போயிருவாங்க அவர் ருக்குவுக்கு போற மாதிரி தெரியல ஒதிக்கொண்டே இருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சொன்னாங்க நீ சலாம் கொடுக்காம நான் போற மாதிரி இல்ல புரே பெருமானார் சொன்னதற்கு பிறகு வேறு வழியும் இல்லை வேறு வழியும் இல்லை வேக வேகமாக தொழுதார் சலாம் கொடுத்து முட்டுச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா குரை அந்த ஒட்டகம் என்னதான் ஆனது என்னாச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார்கள் நாயகமே ஒட்டக காணாம ஒண்ணு போல நாயகமே ஏதோ ஒரு நாள் தப்பா சொல்லிட்டேன் நாயகமே மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வானாக நீ ஏன் உன் தவறை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று பெருமான கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்கள் திருத்திய விதம் வித்தியாசமானது பெருமானாரினுடைய அணுகுமுறை அற்புதமானது ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்களை அந்த திருத்துகிற முறை போய் அற்புதமாக இருக்கிறதா நீ அதை செய்யாத இதை செய்யாத அப்படி போகாத இப்படி போகாத அதனால நான் அப்படி போவேன் இப்படி போவேன் பெரிய பெரிய போஸ்டர் அடிப்பேன் வால் போஸ்டர் போடுவேன் அன்புக்குரியவர்களே இளைஞர்களை அணுகும் முறை இதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணல் பெருமானாரை விட அழகான நடைமுறை உலகத்தில் எதுவும் இல்லை அபு சலமா பெருமானாரின் வரலாற்றில் நகர்ந்த நிறைய அற்புதங்கள் அபூசலமா ஹுதைபியா ஒப்பந்தத்தில் தனியாக உட்கார்ந்திருக்கிறார் தனிமையில உட்கார்ந்திருக்கிறார் பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சகாபியா கூப்பிட்டாங்க குழு குழுவா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பையத்து கொடுத்தாங்க சலமா தனியா உட்கார்ந்திருக்கீங்க வாங்க பையத்து நாங்க பெருமானார் பையத்து கொடுக்கிறார்கள் வாங்கிட்டும் போய் தனியா தான் இருந்தாரு இன்னும் ஒரு கூட்டம் வருகிறது இன்னும் சில பல கூட்டங்கள் வருகிறது ஒரு பாதி பேர் பையத் வாங்கிட்டாங்க திரும்பி அபூ சலமா கூப்பிட்டாங்க அபூ சலமா இன்னொரு பையத் நான் நாயகமே பையத்து ஒரு தடவை தானே கூட்டு கூட்டு கொடுக்குறீங்களே நாயகமே வாங்கிக்க அபூ சலமா எந்த பெருமானார் சல்லல்லாஹு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துறாங்க நீ சிறுக்கு வைக்க கூடாது நீ கொலை செய்ய கூடாது நீ ஜினா செய்ய கூடாது நீ என்று ஒரு ஒன்பது நிபந்தனை அது முழுவதையும் பெருமானார் சொல்லி கொடுக்கிறார்கள் பையத்தை வாங்கிட்டு போய் திரும்பவும் தனியா உட்காந்துட்டாரு அது கடைசியிலையும் கூப்பிட்டாங்க வா வா வா வா பையத்து வாங்கிக்க நாயகமே இதுவரைக்கும் பையத்து எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரெண்டு கொடுத்தாச்சு திருப்பி வேற கூப்பிடுறீங்களே நாயகமே கைய பிடிச்சாங்க பையத்தை கொடுத்துட்டு பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து கையில கொடுத்தார்கள் நீ தனியா இருந்த அதனால நீ தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல பாத்திரத்து கூட சேர்ந்து இருந்துக்க பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நாயகமே பாத்திரத்து கூட சேர்ந்து இருக்கவா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒண்ணும் பேசல வாங்கிட்டு போயிட்டாரு போனவரு அங்க ஒரு திரு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா ஆமீர் இப்னு ஃபுகைரா தனியா இருக்கிறாரு ஒரு போர்க்களத்தில் இறந்து போனவர் ஆமீர் இப்னு ஃபுகைரா அந்த ஆமீர் அல்ல இன்னொரு ஆமீர் தனியா உட்கார்ந்திருக்கிறாரு அவரிடத்துல போய் இந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அபூ சலமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அபூசலமா என்ன உனக்கு தானே பாத்திரம் கொடுத்தேன் அவர்ட்ட கொடுத்துட்டியே பெருமானாட்ட சொன்னாங்க நான் தனியா இருக்கிறதுனால தானே பாத்திரம் கொடுத்தீங்க நீ பாத்திரத்தோட சேர்ந்துக்கேன்னு அவர் தனியா இருந்தாரு அவர் பாத்திரத்தோட சேர்ந்துக்கிறட்டும் கொடுத்துட்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய மதிநுட்பத்தை பார்த்து பெருமானார் புன்னகை பூக்கிறார்கள் சொல்கிறதே ஹிந்தா ஹம்சா அலி ஈரலை எடுத்து கடித்த ஹிந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் கொண்டு வருகிறார்கள் பைஅத் செய்கிறார்கள் பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பைஅத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ அல்லாஹ்வுக்கு என்ன வைக்க கூடாது நாயகமே அதை தான் இத்தனை வருஷமா செஞ்சு தொலைச்சிட்டேன் அதனால அடுத்து சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க என்று சொல்லுகிற பொழுது வலா தஸ்ரிக்கன திருடக்கூடாது அது மட்டும் நடக்காது நாயகமே எங்க வீட்ல திருடாம என்னால வாழவே முடியாது என் புருஷன் அபு சுபியான் பெரும் கஞ்சன் ஜேப்ல கை வச்சாதான் என் பொழப்பு நடக்கும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது அஞ்சு காசை எடுக்க மாட்டான் எங்கால சில பேர் அந்த சோத்து கையில காக்கா விரட்ட மாட்டான் என்ன ஒரு சோறு பறந்து போயிருச்சுன்னு என்ன செய்யறது ஈ கஞ்ச அப்படி ஒரு கஞ்ச இருக்கிறான் ஈ டீல விழுந்துருச்சான் விழுந்த உடனே அப்படி எடுத்து பார்த்திருக்கிறான் ஒரு சொட்டு இருந்திருக்கு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்து அதை ஒரு உறிஞ்சி உறிஞ்சி இந்த ஈ உறிஞ்சாங்கஞ்ச அபு சுஃபியானை பற்றி சொல்லுகிறார் ஏன் புருஷன் அதை விட பெரியார் பயங்கரமான ஆள் அதனால இந்த பையத்துக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன் சொன்னா செய்யணும் திருட மாட்டேன் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் திருடாமல் வாழ வேண்டும் ஆனா அபு சுஃபியான் சேப்புக்குள்ள கை விடாம வாழவே முடியாது பெருமானார் சிரிக்கிறார்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க உனக்கு மட்டும் ஜேப்புல கை அனுமதி இருக்கு என்றார்கள் பெருமானார் உனக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது வலா ஜினா செய்ய மாட்டாள் ஆகவே உரத்தான பெண்ணு ஜினாவெல்லாம் செய்வாங்களா அசிங்க அசிங்கம் இதெல்லாம் உங்க வாயில நீங்க பேசக்கூடாது நாயகமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஹிந்தா பேசிய அந்த பேச்சை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வச்சலம் ஆனந்தப்பட்டு சிரித்தார்கள் வரலாறு சொல்கிறார் பெருமானாரின் வரலாற்றில் நடந்த இன்னொரு நிகழ்வும் உண்டு சாரியா கொஞ்சம் அபலகான சஹாபி நாயகமே நோன்பை எப்ப வைக்கிறது எப்ப உருறதுன்னு கேட்டாங்க பெருமாள் சலல்லா அலைஹி சொன்னாங்க கருப்பு நூல் வெள்ளை நூலாக மாறுகிற வரை சாப்பிட்டுக்கலாம் கருப்பு நூல் வெள்ளை நூலாக மாறுகிற வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம் சரிநாயகமே அப்புறம் தான் கொஞ்சம் அபலகாச்சே சரிநாயகமே போயிட்டு வர சிலமலை கொண்டு போய் ஒரு வெள்ளை நூல் ஒரு கருப்பு நூலை தூக்கி தலானிக்கு கடியில் வச்சுட்டாரு அது என்னைக்கு மாறுறது கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறுற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கிறாரு அந்த கருப்பு நூல் கருப்பா தான் இருக்கு வெள்ளை நூல் வெள்ளையா தான் இருக்கு சாப்பிடுறாரு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறிச்சா திருப்பூர் சாப்பிடுறாரு சுபு சாதிக்கலாம் ஆயிடுச்சு அப்பயும் சாப்பிட்டாரா மனுஷன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நாட்டை வர்றாரு என்னன்னா இங்க சொன்னீங்க கருப்பு நூல் வெள்ளை நூலா மாறுற வரைக்கும் சொன்னீங்களே அது மாறவே இல்லையே எருவாள் கருப்பு நூல் வெள்ளை நூல் என்றால் கருப்பு நூல் என்பது இரவு வெள்ளை நூல் என்பது பகல் எருவாள் இரவு பகலாக சுபு சாதிக்கு வரை சாப்பிடலாம் அந்த வெள்ளை நூல் என்பது சுபுகு சாதிக் அது வந்து விட்டால் மீண்டும் மகரிப் கருப்பு நூல் வருகிற வரை சாப்பிடக் கூடாது என்று அர்த்தம் தெளிவா இருக்கலாம்ல நாயகமே இப்படி செய்து விட்டீர்களே இப்படி சமுதாயத்தில் சில அபிலகர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருப்பார்கள் ஒரு அம்மா அப்படித்தான் தன்னுடைய அபலகான புருஷன் பஸ் எப்ப வரும்னு கேட்டுட்டு வா என்று சொல்ல நான் பக்கத்து ஊருக்கு போகணும் ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்குவோமே மதுரை மலைக்கு போகணும் மருதமலைக்கு பஸ் எப்போ வரும்னு கேட்டுட்டு வா அவன் ஒரு அப்புளக்கு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போனான் பஸ் எப்போ வரும்னு கேட்டான் இப்பதான் போயிருக்கு போனது திரும்பி வந்துரும்னா மறந்து போயிட்டா என்ன செய்யறது போனது திரும்பி வந்துரும் போனது திரும்பி வந்துரும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் ஒரு சத்திரம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான் கடுமையா மழை பெய்யுது விவசாயி உட்கார்ந்து இருக்கிறான் பாழா போன மழை வந்துகிட்டு இருக்குதே அறுவடை நேரத்துல இந்த மழை வராம இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்க மழை லேசா நிக்கிது இவன் பக்கத்துல உட்கார்ந்து போனது திரும்பி வந்துரும் போனது திரும்பி வந்துரும் போனது திரும்பி வந்துரும் விட்டா ஒரு அறை உள்ளதும் போகணும்னு சொல்றான் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறான் ஒருத்தன் ஒத்த கல்ல பார்த்துட்டு வர்றான் ஒரு கண்ணில் பார்வை ஒரு கண்ணில் பார்வை இல்லை ஒட்ட கண்ணு அவன் பக்கத்துல போய் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் அவனால விட்டு நல்லா தெரியுதுன்னு சொல்றான் இத மறந்துட்டான் நல்லா தெரியுது நல்லா தெரியுது திருடர்கள் எல்லாம் ஒரு மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து பொருளை பங்கு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரகசியமாக யாரும் பார்த்து விடக் கூடாது என்று அவங்க பக்கத்துல போய் நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுது என்று சொல்ல அவனால அற குடிச்சு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றா போடா இதை மறந்துட்டான் ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல வீட்டுக்குள்ள போகும்போது ஒண்ணும் தெரியல எங்க பஸ் பார்த்துட்டு வர சொன்னேன் ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல இப்படி அபிலகுகள் பெருமானாரின் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் பேரபால் இப்னு சாரியா பெருமானார் அவரை பார்த்தும் ஆனந்தப்பட்டு சிரித்தார்கள் வரலாறு உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்லீஸின் நடைமுறையை பார்த்து சிரிக்கிறார்கள் அரப்பா தினத்தன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சிரிக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன நாயகமே திடீர் என்று சிரிக்கிறீர்களே என்ன காரணம் நாயகமே இல்ல இப்லீஸ் தன்னுடைய தலையில மண்ணை வாரி போடுறத பார்த்து நான் சிரிக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருஷம் 80 வருஷம் இந்த ஆளை கெடுத்து கடைசியில் அரஃபா மைதானத்துல வந்து அழுது அன்று பிறந்த பாலகனா மாறி விட்டானே 80 வருஷம் நான் செஞ்ச முயற்சி எல்லாம் வீணாகி விட்டது ஒவ்வொரு ஆளுக்கு முன்னாடியா உட்கார்ந்து மண்ணை அள்ளி தூவுவதை நான் பார்த்து நான் சிரிக்கிறேன் ஆனந்தப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகள் உண்டு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தொழுகையை முடிச்சாங்க முடிச்ச உடனே பெருமானார் சிரிக்கிறார்கள் உலகத்துல இப்படி ஒரு மனிதனை உலகம் கண்டதே இல்லை நாயகத்தினுடைய சிரிப்பு கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை தடவை சிரிச்சாங்க எத்தனை தடவை அழுதாங்க எத்தனை தாடி முடி நரைத்திருந்தது எத்தனை தலைமுடி நரைத்திருந்தது உலகத்திலே ஒரு மனிதன் இப்படி எண்ணப்பட்ட மனிதன் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை பெருமானார் லேசா தொழுதுட்டு சிரிச்சாங்க அவ்வளவுதான் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா தனியாக வந்தார்கள் நாயகமே ஃபஜ்ர் முடித்தவுடன் லேசா ஒரு புன்னகை பூத்தீர்களே சிரித்தீர்களே அதற்கு என்ன காரணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கவனித்து விட்டாயா சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் நான் சிரித்ததை கூட கணக்கெடுத்து விட்டீரா ஆம் நாயகனே அதற்கு என்ன காரணம் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு கேட்டு அல்லாஹ் மூன்று விஷயத்தை கொடுத்தான் நாயகமே உங்களுக்கு கேட்காமல் கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள் அதை கேட்டு நான் சிரித்தேன் நாயகமே அது என்ன நாயகமே என்று ஹுதைஃபா கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு கேட்டு கொடுத்த விஷயம் முதலாவது ரப்பி அஃபிர்லி ஹதீஅத்தி அல்லாஹ் என் பாவத்தை மன்னி என் பாவத்தை மன்னி என் பாவத்தை மன்னி என்று அழுது அழுது கேட்டதால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் ஆனா எனக்கு கேட்காமலேயே யாஃபிருலக அல்லாஹ் மா தக்கத்தம மின் தம்பிக வமா நாயகமே உங்க பாவங்கள் முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கேட்காமலே அல்லாஹ் கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவதாக ரப்பி இஜ்அல்னி மின் வரசத்தி ஜன்னத்தின் நஈம் யா அல்லாஹ் ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்திற்கு என்னை வாரிசாக்கு என்று கேட்டார்கள் சொர்க்கத்திலேயே ஆக தாழ்வான சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம் ஆக உயர்வான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பெருமானார் சொல்கிறார்கள் அவங்க கேட்டு கேட்டு அல்லாஹ் ஜன்னத்துன் நஈமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கினான் ஆனா நான் கேட்காமலேயே அசா ஐயப அசக ரப்புக மக்காம மஹ்மூதா அல்லாஹ்வினுடைய அரசுக்கு வலது பக்கம் இருக்கிற ஒருவருக்கு மட்டும் கிடைக்கிற இடம் மக்காமே மஹமூத் இது உங்களுக்கு உண்டு என்று கேட்காமலே கொடுத்து விட்டான் நாயகமே மூன்றாவதாக ஜிப்ராஹிம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா ரப்பி லா துஸினி யௌம யுபாஸூன் லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் அல்லாஹ் நாளை மறுமையில என்னை கேவலப்படுத்திராதே என் பிள்ளைங்க எனக்கு உதவாது என் பொருளாதாரம் எனக்கு உதவாது காசை வச்சு மலக்குகள்ட்ட லஞ்சத்தை கொடுத்துட முடியுமா லஞ்சத்தை கொடுத்துட முடியுமா இன்றைக்கு தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்திலே ரெண்டு சொல்லு உண்டு வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஷூட் அப்படினாலும் வழக்கு தான் கேஸ் அப்படினாலும் வழக்கு தான் சூட் கேஸ தள்ளினா வழக்கு மாறி போயிடுது இதே மாதிரி சூட் கேஸ வழக்குக்கு தள்ளி வழக்க மாத்த முடியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ரப்பி என்னை கேவலப்படுத்தி விடாதே நாளை மறுமையிலே கேட்டு அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டேன் என்றான் நாயகம் சொல்கிறார்கள் எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா லா யுஹ்சில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மாகு நபியை மட்டுமல்ல நபியை ஈமான் கொண்ட நம்மளையும் சேர்த்து சொல்றான் நபியை மட்டுமல்ல நபியை ஈமான் கொண்ட யாரையும் நாளை மறுமையிலே நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறான் குர்ஆனிலே இதை ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள் எனவே கேட்டு சிரித்தேன் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் புன்னகை கூட கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது உகது போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிற வேலை முஸ்லிம்களை துரத்தி துரத்தி அம்பை விட்டுக் கொண்டிருக்கிறான் கயவன் இந்த நேரத்துல சாதிமுனா அபி வக்காஸ் ரசூல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க துரத்தி துரத்தி அம்ப விட்டானா இல்லையா சாதினுடைய அம்பு ஒன்று கூட இஸ்லாமிய வரலாற்றில் வீணானதாக வரலாறு இல்லை பெருமானார் துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும்ம ஷத்தீது ஷஹ்மா தாவத்தா சாதர் அலி அம்பை சரியாக்குவாயாக அந்த அம்பை நேர்மையாக்குவாயாக அவரின் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக பெருமானார் துவா செஞ்சிருக்கிறாங்க அதனால எவன் துரத்திட்டு வந்தானோ அவனை பார்த்து சாத அம்பு விடுறாங்க அவன் காலை குத்துகிறது அவன் பின்னால் ஓடுகிறான் பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள் துரத்தியவன் துரத்தப்படுகிறான் துரத்தியவன் துரத்தப்படுகிறான் என்று பெருமானார் சாதர் அலி அல்லாஹு அழைத்து சந்தோஷப்படுத்தி புன்னகை பூத்தார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே என்னொரு வரலாறு வித்தியாசமான வரலாறு பெருமானாரின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சுவையான நிகழ்வுகள் ஒரு சகாபி வர்றார் நாயகமே நான் ரமணான் மாதத்துல அப்படின்னார் பெருமானார் என்னன்னு கேட்டாங்க நாயகமே நான் ரமலான் மாதத்திலே நிலுத்தாரு என்ன ரமலான் மாதத்தினுடைய பகலிலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியா அது பெரும்பாவம் இவ்வாறு செய்தால் நீ ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்றார்கள் பெருமானார் அவர் நாயகத்தை ஒரு மாறி பார்க்கிறார் நானே அடிமை எந்த அடிமை உரிமை விடுறது நானே அடிமை நாயகமே அப்படியானால் அறுபது நோன்பு வைக்க வேண்டும் என்றார்கள் அடுத்த சட்டம் ஒரு நோன்பே வைக்க முடியாம தானே சிக்கலாய் போச்சு இனி அறுபது நோன்பு நான் வைக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னா நடக்க மாட்டாங்க சில மூன்றாவதா இது முடியவில்லையா அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றார்கள் நாயகமே நானே மிஸ்கீனு எந்த மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது நானே மிஸ்கீன் எனக்கே பாதி பேர் மதினவாசிகள் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க நான் யாருக்கு கொடுப்பது பெருமானார் சிரிக்கிறார்கள் சிரித்துவிட்டு பக்கத்துல ஒரு கூட நிறைய கோதுமை இருந்தது இதை எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்ல மதினாவுல என்ன விட பெரிய ஏழை யாராவது இருக்காங்களா நாயகமே நீங்களே யோசிச்சு சொல்லுங்க என்ன விட ஏழை யாராவது இருக்கிறார்களா பெருமானார் சொன்னார்கள் சரி சரி நீயே சாப்பிட்டுக்கோ உன் வீட்டுல எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டுக்க இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல பெருமானார் அவருக்கு மட்டும் தனியாக கொடுத்த சட்டம் பெருமானார் கொடுத்து விட்டு சிரிக்கிறார்கள் வரலாறு பேசுகிறாரே அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கோபத்தை ஊட்டுகிற பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள் என்பதுதான் வரலாறு கோபத்தை ஊட்டுகிற பொழுது எத்தனை நிகழ்வுகள் பெருமானார் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆளு பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சு இழுத்தான் சட்டை கிழிந்தது பெருமானாரின் முதுகும் கிழிந்தது சட்டையும் கிழிகிறது நாயகத்தின் முதுகும் கிழிகிறது இழுத்து இரத்தக்கரை நாயகமே போர்க்களத்திலிருந்து வந்த கனிமத் பொருள் உங்க அப்பா வீட்டு பொருள் அல்ல எல்லோருக்கும் சேர்ந்த பொருள் நீங்க கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் கிராமவாசி எப்படி பேசுவான் சகாபாக்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி இழுத்து சட்டை கிழிஞ்சு பனியன் கிழிஞ்சு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போங்க அல்லது ஒரு நூறு ரூபாய் கொடுங்கன்னா என்ன நடக்கும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டார்கள் சிரித்துக் கொண்டு தோழர்களை பார்த்து சொன்னார்கள் அவருடைய ஹக்கை அவர் கேட்கிறார் கொடுத்து விடலாம் அவருடைய ஹக்கை அவர் கேட்கிறார் கொடுத்து விடலாம் என்று பெருமானார் அங்கேயும் புன்னகை தான் பூத்தார்கள் வரலாறு சொல்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு செய்தி அழகான செய்தி உண்டு சஹாபாக்கள் குழுவாக பயணம் செய்கிறார்கள் அதுல சாதர் அலி அல்லாஹு தலைமையிலே பயணம் செய்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் சயீத் இப்னு ஜுபைர் என்றும் வருகிறது பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்கிற பொழுது ஒரு ஊருக்கு போனாங்க கடுமையான பசி ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கறாங்க கடுமையான பசியாக இருக்கிறது பொதுவாகவே விருந்து கொடுக்கிற பழக்கம் அரபுகளுக்கு சொந்தமான பழக்கம் எங்களுக்கு கடுமையான பசியாக இருக்கிறது நீங்கள் விருந்து கொடுங்கள் என்று சொல்ல அந்த தலைமை ஆக கஞ்ச அதெல்லாம் விருந்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது கொடுக்க முடியாது சரின்னு சகாபாக்கள் போய் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க தலைவனை பாம்பு கடிச்சிருச்சு தலைவனை பாம்பு கடித்தது பறக்கிறான் மருத்துவர்கள் எல்லாம் சென்றார்கள் பயனில்லை இந்த சாதனிகள் அல்லாஹுத்தால போனாங்க நான் மருத்துவம் பார்க்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் எப்படியாவது குணப்படுத்துங்க எனக்கு வலிக்கிறதே உயிர் போகிறதே கத்துறான் குணமாகணும்னா முப்பது ஆடு கொடுக்கணும்னாங்க முப்பது ஆடு கொடுக்குறியா கஞ்சப்பயில முப்பது ஆடு கொடுக்குறியா அவன் நூறாடு கேட்டான் இப்ப கொடுப்பானே உயிர் காக்க வேண்டுமா கொடுக்கிறேன் அல்கம்து சூறாவை ஏழு தடவை ஓதி பாம்பு கடித்த இடத்தில் தடவினார்கள் பாம்பு கடித்த இடத்தில் தடவினார்கள் எல்லாம் சரியானது கடி விஷமெல்லாம் இறங்கி போனது முப்பது ஆடு கொடுக்கப்படுகிறது அதை வாங்கிக் கொண்டு அவங்க சாப்பிடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வந்தார்கள் என்று ஒரு ரிவாயத்து இன்னொரு ரிவாயத்து அவர்கள் அங்கே சாப்பிட்டார்கள் என்பது பெருமானார் இடத்திலே வந்து செய்தியை சொல்கிறார்கள் நாயகமே கஞ்சட்டையும் கறந்துட்டோம்ல நாங்க கஞ்சட்டையும் கறந்துட்டோம்ல பெருமானார் எப்படி கறந்தீர்கள் சொன்னார்கள் நாயகமே பாம்பு கடிச்சிருச்சு 30 ஆடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் அந்த ஆட்டுல எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்ல கஞ்சன்ட்டு இருந்து கறந்ததில் எனக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே என்று பெருமானார் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து புன்னகை பூத்தார்கள் வரலாறு சொல்கிறது ஒரு சாமி கிராமவாசி பெருமானார் இடத்திலே வந்தார் அன்சாரி தோழர் நாயகமே நான் ஒரு விவசாயி சொர்க்கத்துக்கு போனா என்னால விவசாயம்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டார் நான் ஒரு விவசாயி எப்பயுமே கை பரபரன்னு இருக்கும் எனக்கு இங்க பரபரன்னு இருந்துச்சுன்னா நேரம் மம்பட்டியை தூக்கிட்டு போய் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் செய்வேன் என் தோட்டத்தை சரி செய்து விடுவேன் சொர்க்கத்துல அந்த வேலை எல்லாம் செய்ய முடியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ செய்யலாமே ஆனால் அங்கு விதை போட்டவுடன் விளைச்சல் வந்துவிடும் இங்க மாதிரி இருக்காது விதை போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு காத்துக்கிட்டே படுத்து கிடந்து அதுக்கப்புறம் விளைச்சல் வர்றதெல்லாம் இல்ல போட்டவுடன் விளையும் பக்கத்துல இருக்க சலாபி வந்துட்டாரு நாயகமே அப்படின்னா நான் வியாபாரி இல்ல நான் எப்படி விவசாயம் செய்ய முடியும்னு கேட்டாரு நான் வியாபாரி நான் எப்படி விவசாயம் செய்ய முடியும் நாளை சொர்க்கத்திலே நான் அப்ப வியாபாரத்துக்கு இந்த ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாமா துணிமணிய சட்டி முட்டிய எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இன்னொருத்தர் வந்தாரு பெருமானாரை பார்த்து கேட்டார் நாயகமே அங்கெல்லாம் எப்படி இந்த சேலை எல்லாம் செய்வாங்கன்னு கேட்டாரு பொருள் எங்களுக்கு எழுபது ஆடைகள் அணியப்படும் என்று நீங்கள் சொன்னீர்களே எப்படி சேலை செய்வாங்க அங்க என்ன ஃபேக்டரி இருக்கும் என்ன கம்பெனி இருக்கும் அதுல என்ன ப்ராடக்ட் எல்லாம் கேட்கிறார் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் இங்கு போல அல்ல இங்கு போல அல்ல அங்கு நீ எதை நாடி எந்த ஆடையை நாடி எந்த நிறத்தை நாடி மரத்தை தொட்டுகிறாயோ அந்த மரத்தை இழுத்தாலே சேலையாக வெளிவரும் என்றார்கள் பெருமானார் சேவையாக வெளிவரும் என்று பெருமானா இவர்கள் கேட்கிற கேள்வியை பார்த்தீர்களா என்று நினைத்து சிரிக்கிறார்கள் நதீச எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நம்மால் கேட்டுச்சான் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு ஆசை இருக்காதா சொர்க்கத்தில் நான் ஏதாவது தம் அடிக்கணும்னு நினைச்சா அதே சொன்னாங்களா போடா மூதேவி சொர்க்கத்தில் தம் அடிக்கணும்னு நினைச்சா பத்த வைக்க நரகத்துக்கு போகணும் போக இஷ்டமா நம்ம அடிக்கலாம் ஆனா நரகத்து போகணும் அன்புக்குரியவர்களே இந்த நாரவாய் புழப்பு அங்கேயும் போகவில்லை வாருங்க அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பூமான் நபிகள் என்றார்கள் அள்ளி செல்லுங்கள் என்றார்கள் அள்ளி செல்லுங்கள் என்றார்கள் எல்லாம் தேவையான அளவுக்கு அள்றாங்க அந்த உணவு குறையவே இல்லை உணவு குறையவே இல்லை அதுல செய்யற சகாபாக்கள் அள்ளுனது மட்டும் இல்லாம தன்னுடைய ஜுப்பாவை புடிச்சுக்கிட்டு அதுலயும் போட்டுச்சுக்கலாம் பெருமனா பெருமனார் அலைஹி வஸல்லம் இவர்களின் பேராசையை பார்த்தீர்களா அதான் ஜாமான் ஃபுல்லா பை நிறைய மூட்டை நிறைய பொருளை எடுத்துக் கொண்டீர்கள் அப்ப அந்த சகாபாக்கள் சொன்னாங்களாம் உங்க பறக்கத்தை விட முடியுமா நாயகமே உங்க பழக்கத்தை விட முடியுமா நாயகமே அதுல ஒரு சகாபி என்ன செஞ்சானா ட்ரெஸ்ல போட்டுக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாராம் இங்க கொஞ்சம் இடம் இருக்கு நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள் அல்லாஹ்வின் நியாமத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள் இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மகிழ்ந்தார்கள் வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறைகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் தாயிஃப் கோட்டை தாயிப் நகரத்தினுடைய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக சஹாபாக்கள் எல்லாம் புடைசூழ் அமர்ந்திருக்கிறார்கள் தாயிப் நகரத்தினுடைய கோட்டை வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அன்னவர்கள் இது வெற்றி கிடைக்காது வேணாம் வாங்கன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சஹர் ரலியல்லாஹு தஆலா இவங்க எல்லாம் நாயமே வெற்றி இல்லாம நாங்க திரும்ப மாட்டோம் சரி நீங்க திரும்பாட்டி பரவாயில்ல உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இருக்கட்டும் நாங்க போறோம்னு பெருமானார் புறப்பட்டு விட்டார்கள் இருபது நாட்களுக்கு பிறகு அட்டி தாங்க முடியாம சஹர் அலி அல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹ் ஓடி வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே சிரிச்சாங்களாம் என்ன 20 நாள் ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும் நான் தான் சொன்னேன் அல்லவா உங்களால் முடியாது அவர்களே சரணடைவார்கள் என்று சொன்னேனே ஏன் இப்படி அடிவாங்கி கொண்டு வந்தீர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே கேட்ட வரலாறுகள் உண்டு அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுறாரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பெருமானார் செல்லா அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள் அவனோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்து சைத்தான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் சைத்தான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் திடீர்னு அந்த சகாபிக்கு ஞாபகம் வந்துச்சு ஆகா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டமே விஸ்மில்லா அவ்வளவு வாக்குருகுன்னு சொன்ன உடனே பெருமானார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏனென்றால் சாப்பிட்டதையெல்லாம் சைத்தான் வாந்தி எடுத்து விட்டான் சாப்பிட்டதையெல்லாம் ஷைத்தான் வாந்தி எடுத்து விட்டான் ஆரம்பத்திலே பிஸ்மில்லாவை நீங்கள் மறந்து விட்டால் நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் தல்ஹார் அலி அல்லாஹு தஆலா தல்ஹார் அலி அல்லாஹ்வினுடைய மனைவி நன்மையில கொஞ்சம் ரொம்ப ஆர்வமான மனைவி ஹஜ்ஜுக்கு புறப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க நாயகமே நான் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்லலாம்னு இருக்கிறேன் நாயகமே பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் நீ மட்டும் தான் போக முடியும் மனைவியோடலாம் போக முடியாது மீண்டும் சென்றார் வீட்டுக்கு மீண்டும் வந்து சொன்னார் நாயகமே நான் மனைவி இல்லாமனா எதுக்குமே போனதில்லை நாயகமே பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் சிரிக்கிறார்கள் அதெல்லாம் முடியாதுன்னாங்க மூன்றாவது தடவை பீவியவே கூட்டிட்டு வந்துட்டாரு நாயகமே கேட்டு பாருங்க என்னைக்காவது நான் என் பீவி இல்லாம இருந்திருக்கிறேன் கேட்டு பாருங்க நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனைவியை வந்து பேச வைக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் ஒற்றுமையை பார்த்தீர்களா நீங்கள் இரண்டு பேர்களும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று அவர் நடந்த விதத்தை பார்த்து ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது ஒரு கிழவி பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் புகாரியில பதிவான ஹதீஸ் நாயகமே எனக்கு வாகனம் செய்வதற்கு வாகனிப்பதற்கு எதுவுமே இல்லை நாயகமே அதனால ஒரு ஒட்டகம் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்துருங்கப்பா இந்த இந்த கிழவிக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்துருங்கப்பா என்று சொல்ல அந்த கிழவி அழுக ஆரம்பிச்சிருச்சு நாயகமே பயணம் பண்ணுவதற்கு ஒட்டகத்தை காட்டால் ஒட்டக குட்டி என்னுடைய வெயிட்ட தாங்குமா நீங்க ஒட்டக குட்டியை கொடுக்க சொல்கிறீர்களே பெருமானார் சொன்னார்களா பெரிய ஒட்டகமா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு குட்டி தானே அவங்க அம்மாவுக்கு குட்டி தானே அழுத கிழவி சிரித்துக் கொண்டு சென்றது வரலாறு சொல்லி காட்டுகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழவி வருகிறாள் வந்து சொன்னாள் நாயகமே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் துஆ செய்யுங்கள் கிழவி நான் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னுட்டாங்க கிழவி சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏன் நாயகமே கிழவி நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது நாயகமே உங்களை பார்த்திருக்கிறேன் நல்லமல் செய்திருக்கிறேன் எல்லாம் செய்திருக்கிறேன் அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் ஏன் போக முடியாது கேளவி போக முடியாது அந்த அம்மா உட்கார்ந்து வைக்கிறது சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது எல்லோரும் 33 வயது இளைஞராகத்தான் இளைஞராகத்தான் செல்ல முடியுமே தவிர கிழவி ஓன் தோற்றத்தில் அங்கெல்லாம் அலைய முடியாது அதனால் சந்தோஷமாக செல் என்றார்கள் பெருமானார் அழுத கிழவி சிரித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறதே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அலைவ செல்லும் அன்னவர்களிடத்திலே ஒரு சகாபி வந்து கேள்வி கேட்டாராம் நாயகமே மாதவிடையான பெண் குடித்த தண்ணீரில் நான் ஒளி செய்யலாமான்னு ஒரு மசாலா கேட்டார் பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க ஒரு நபிட்ட கேட்கிற கேள்வியா வெக்கம் இல்லாம வந்திருக்கிறீ ஒரு நபியிடத்தில் கேட்கிற கேள்வியா சில பிரச்சனைகளை சகாபாக்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்னிடத்தில் வராதீர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர் கேட்ட கேள்வியை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே இப்படி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்திலே சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள் நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து தபஸ்ஸுமுக்கு அலா வஜ்ஹி அஹீக்க சதக்கா சகாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்த மாதிரி இல்லாம புன்னகையோடு என்றிலிருந்தாவது சந்தோஷ முகத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும் வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாகுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கணியத்திற்குரிய பெருமக்களே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹஜ்ஜினுடைய பயானாக இருக்கிறது இன்ஷால்லா நமது மாநகரத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வருடா வருடம் ஹஜ் முகாம் நடத்தி அது சார்ந்த செய்திகளை ஹாஜிகளுக்கு சொல்லி அவர்களை வழி அனுப்புகிற முதல் நிகழ்வாக ரமலானிலேயே நமது நிர்வாகம் பள்ளிவாசலில் நடத்தி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் அதன் அடிப்படையில் இன்ஷால்லா நாளைக்கு ஹஜ் சார்ந்த சிறப்பானதொரு சையதுனா முபாரிக் வசல்லிம் اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم